ஓம் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாம் நாள் முதல் நாள் வகுப்பு ஒன்றாவது நாள் வகுப்பு எட்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் இது இனிமேல் சொல்லி திரும்பி சொல்லியிருந்தேன் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக अर्जुन उवाच अर्जुन उवाच ये शास्त्र विधि विधिम् उत्सृज्य उत्सृज्य ये शास्त्र ये शास्त्र शास्त्र विधिम् सृज्य उत्सृज्य यजन्ते यजन्ते श्रद्धया श्रद्धया अन्विताः अन्विताः तेषां तेषां निष्ठा तु निष्ठा का कृष्ण का कृष्ण सत्त्वमाहो सत्त्वमाहो रजस्तमः रजस्तमः तेषां निष्ठातु तेषां निष्ठातु का कृष्ण का काष्ण सत्त्व सत्त्व सत्त्वं सत्त्वमाहो சத்வம் சத்வம் ஆஹோ ஆஹோ ஆஹோ ரஜஸ்தமஹ அவ்வளோதான் போதும் இவ்வளோ பெருசே போகுது இவ்வளோ தான் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் சும்மா ஸ்லோகத்தை பார்க்கும்போது அந்த வார்த்தை என்னென்ன எங்கே இருக்குன்னு தெரிகிற அளவுக்கு ஏ அர்ஜுன உவாச்ச அர்ஜுனர் கேட்டார் ஏ யாரெல்லாம் ஏன்னா நமக்கு தெரியும் யாரெல்லாம் சாஸ்திர விதிம் சாஸ்திரத்தினுடைய விதிகளை சாஸ்திரத்தால் பரிந்துரைக்கப்பட்டது புரிய வை சாஸ்திரம் புரிய வைத்துள்ளது பண்பாடு என்ற சாதனத்தின் மூலமாக புரிய வைத்துள்ளது ஞானிகளின் மூலமாக பேசுகிறது அல்லது புராண இத்திகாசங்களின் மூலமாக பேசுகிறது வேதங்களின் மூலமாக பேசுகிறது பஞ்சதந்திரம் நாலடியார் போன்ற கதைகள் அல்லது செய்யுள்கள் முடிவிலும் பேசுகிறது ஊரில் பண்பட்டவர்கள் பெரியவர்கள் என்ற நிலையில் இருந்து கொண்டு பேசியுள்ளது வீட்டில் பெரியவர்கள் என்ற முறையில் இருந்து கொண்டும் பேசியுள்ளது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க அரசல் பரசலாகவும் ஓரளவு விளக்கமாகவும் கேள்விப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ வந்து சாஸ்திர விதி அப்படின்னு கொண்டு வர அதில் சரியாக இருக்கிறத மட்டும்தான் இவர் கணக்கில் வச்சுட்டு பேசுறாரு யாராவது வீட்டில் பெரியவங்களே சாஸ்திரம் இப்படி சொன்னது இல்லை பெரியவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா அதெல்லாம் கணக்கில் கொண்டு வரல சாஸ்திர ரீதினா எது சரியாக எடுத்து இயம்பப்பட்டதோ ஒருவேளை புத்தகத்தில் எழுதும்போதே ஒரு தப்பான விளக்கம் கூட கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் இவர் கணக்கில் கொண்டு வரல சரியாக எழுதப்பட்டு சரியாக பேசப்பட்ட விஷயங்கள் சாஸ்திர விதிகள் அந்த சாஸ்திர விதிகளை நான் கேட்டுள்ளேன் கற்றுள்ளேன் எல்லோரும் கேட்டுள்ளார்கள் அறிந்துள்ளார்கள் அவைகளை அப்படி வந்துள்ள சாஸ்திர விதிகளை உத்ஸ்ருஜ்ய காதல விழுதா ம் தெளிவா இருக்கா சரி சரி உத்ஸ்ருஜ்ய என்றால் கைவிட்டு விட்டு விட்டு தூக்கி எறிந்து விட்டு கண்டுகொள்ளாமல் விட்டு கவனக்குறைவாக விட்டு அறியாமல் விட்டு அறிந்து விட்டு இதெல்லாம் சேர்த்து உத்சரிஜிய கைவிட்டு ஸ்ரத்தையா அன்விதாகா ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் ஸ்ரத்தைன்னா நமக்கு தெரியும் சிறந்த சிறந்தைங்கிற வார்த்தைக்கு அப்ளிகபிள் ஏரியா வந்து மூணு பாயிண்ட் தான் ஒன்று தெய்வம் இன்னொன்று குரு இன்னொன்று சாஸ்திரம் இதை தவிர வேற எங்கேயும் சிறந்தைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது மீதி இடங்கள் எல்லாம் அதுக்கு பேர் விஸ்வாசகா அல்லது நம்பிக்கை ட்ரஸ்ட் பிலீஃப் இதெல்லாம் மீதி இடத்துல நம்பிக்கைங்கிறது விஸ்வாசம் விஸ்வாசம் அதுக்குள்ள சமஸ்கிருத வார்த்தை விஸ்வாசம் ஆனா அதையே சொல்ல விரும்புறேன் ஆனா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் எங்கன்னா தெய்வம் குரு சாஸ்திரம் இந்த மூணு இடத்துல சொல்லும்போது நம்ம விஸ்வாசம்னு சொல்றது இல்லை அதுக்கு பேரு ஸ்ரத்தை அப்படின்னு சொல்றோம் விஸ்வாசங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான வார்த்தை ஸ்ரத்தை ஆனால் ஸ்ரத்தைங்கிற வார்த்தையை மீதி இடத்துல பயன்படுத்த முடியாது மீதி இடத்துல விஸ்வாசங்கிறது தான் வார்த்தை ஏன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்குது விஸ்வாசங்கிறத விட ஸ்ரத்தைங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்குது அந்த மீனிங் வந்து மீதி இடத்துல பொருந்தாது அதனால் அப்போ இந்த மூணுக்கு இந்த ஸ்ரத்த விஸ்வாசங்கிறதுக்கு என்ன பொருள்னா நம்பிக்கை அப்படின்ட்டு எப்பவுமே நிலையான நம்பிக்கை தற்காலிக நம்பிக்கை அதெல்லாம் வந்து விஸ்வாசம் இந்த ஸ்ரத்தைங்கிறது என்னன்னா இது வந்து இதுலேயும் தற்காலிக நம்பிக்கை வருது நிலையான நம்பிக்கை ரெண்டுமே வருது ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா பக்தி இருக்கிறது அதுக்கு கொடுக்கும் மரியாதை இருக்கிறது அங்கு அடைக்கலம் இருக்கும் நிலை இருக்கிறது இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை கதி என்ற நிலை இருக்கிறது இதை நான் கைவிட முடியாது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் என்ற நிலை இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்ரத்தைங்கிறதுக்கு மீனிங் வருது இதெல்லாம் அதுக்குள்ள இன்பில்ட் மீனிங்காக உள் உள்ளூர இருக்கின்ற பொருள் இதெல்லாம் அப்படி இதில் ஒரு வார்த்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம தற்காலிக நம்பிக்கை நிலையான நம்பிக்கை அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு ஏன்னா இந்த ஸ்ரத்தைங்கிற இடத்துல இது கட்டாயமாக நம்ம புரிஞ்சுதான் தான் கையாளணும் சாதாரண உலக விஷயங்களை கையாளும் பொழுது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்துகிறோம் சில விஷயம் தற்காலிக நம்பிக்கை என்னென்னா அந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு சார் இங்கேருந்து அந்த bus Erode bus hundred hundred ஈரோ ஹண்ட்ரட் பஸ் எத்தனை என்னென்னு நூறு நிமிஷத்தில் போயிடுவான் நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு அந்த பஸ் எத்தனை மணிக்கு சார் ஈரோக்குன்றது அது காலையில் எட்டரை மணிக்கு சார் நிஜமாக எட்டரை மணி தானே ஏன்னா நான் ரொம்ப சிக்கலான விஷயத்துக்கு போகிறேன் த நேரம் தவறிடக்கூடாது எட்டரைனா எட்டரை தானே நல்லா தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரியும் சார் எப்போ சார் நீங்கள் என்கொயரி பண்ணீங்க போன வருஷத்து டேட்டாவா இது அடிக்கடி பஸ் நேரம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லைப்பா நேற்று எங்கள் சித்தப்பா அந்த பஸ்ஸில் டிரைவரு நேற்று ராத்திரி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ கூட சொன்னார் அவரும் அந்த எட்டரை மணிக்கு டியூட்டியில் போகிறேன்னு சொன்னார் நீ அந்த பஸ்ஸை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் எத்தனை அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கிறாரு ப்ளஸ் நம்புகிறார் இந்த நம்பிக்கை தற்காலிக நம்பிக்கையா நிலையான நம்பிக்கையா அப்படின்னா இதனுடைய கேட்டகரிக்கு பேரு தற்காலிக நம்பிக்கை ஏன்னா அவர் எட்டரை மணிக்கு போறாரு பஸ்ஸை கரெக்டா பிடிச்சு ஏறிடுறாரு இப்போ எட்டரை மணிக்கு பஸ் வந்த பிறகு அவர் மனசுல இருக்கு நம் அவர் மனசுல தற்காலிக நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியம் தப்பு எட்டரை மணி வரைக்கும் பஸ்ஸை பார்க்குற வரைக்கும் அவர் அறிவில் இருந்தது இல்லைங்களா ஆமாம் எட்டரை மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னார் எட்டரை மணிக்கு பஸ் வரணும் அப்படிங்கிற நினப்புக்கு பேர் நம்பிக்கை எட்டரை மணிக்கு பஸ் வந்தது பிடிச்சு ஏறி உட்காந்துட்டாரு இப்போ அந்த நாலேஜோட ஸ்டேட்டஸ் பேரு நம்பிக்கை கிடையாது இப்போ அது பேர் நாலேஜ் ரெக்கக்னைசேஷன் பேர் ஸோ ஒன்ஸ் அதை வந்து ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கு பேர் நம்பிக்கை அந்த நாலெட்ஜுக்கு பேர் நம்பிக்கை ரியலைஸ் பண்ணின பிறகு அதுக்கு பேர் நாலெட்ஜ் இட் செல்ஃப் அது நாலேஜ் ரெக்கக்னைசேஷன்ட்டு பேர் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு ரியலைஸ் பண்ணிட்டாரு அது பேர் ரியலைசேஷன் ஸோ ஒரு நாலெட்ஜ் வந்து ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நம்பிக்கை பிலீஃப்னு இருக்குது அதே நாலேஜு ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரியலைசேஷன் தான் ஆகிடுது ரியலைஸ் பண்ணிட்டார் ஸோ அந்த ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அந்த நாலேஜ் இருந்தது இல்லைங்களா என்ன பொசிஷனில் நம்பிக்கைங்கிற பொசிஷனில் அது வந்து தற்காலிக நம்பிக்கை ஏன்னா அது ஒன்ஸ் ஆஃப்டர் அது வந்து ரியலைஸ் செய்யப்படுகிறது ஆனால் சில விஷயங்கள் இருக்கு சில விஷயங்கள் எப்பயுமே நிலையான நம்பிக்கை தான் ஆனால் அது உண்மை அதை ரியலைஸ் பண்ண முடியாது எப்படின்னா இப்போ உதாரணமாக ஆகாஷம் நீல நிறமாக தோன்றுகிறது ஆகாசத்திற்கு நிறம் கிடையாது அப்படிங்கிறது சாதாரண மக்கள் ராக்கெட்ல பறக்காம இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் நம்பிக்கை தான் பல பேர் நினைச்சுக்கிறாங்க ரியலைசேஷன் அதெல்லாம் ரியலைசேஷன் கிடையாது அது நாலெட்ஜ் உண்மை எது ஆகாஷத்திற்கு நிறம் கிடையாதுங்கிறது உண்மை ஆனால் இந்த உண்மையை நான் நாம வந்து நம்புகிறோம் யாரும் இதை ரியலைஸ் பண்ண முடியாது unless you go on your rocket இங்கே இருந்துக்கிட்டு யாருமே ரியலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன செய்ய முடியும்னா புரிஞ்சிக்க தான் முடியும் ஆகாசத்துக்கு நிறம் கிடையாதுங்கிறத பள்ளியில் ஆசிரியர் வந்து ஏதோ விளக்கங்களை கொடுத்து புரிய வைக்கிறார் புரிய வச்ச பிறகு ஆகாசத்துக்கு நீல நிறம் தெரியுதா தெரியலையா தெரியாது திரும்பவும் நீங்கள் ஆகாசத்தோட நீல நிறத்தை பார்க்க தான் செய்வீங்க you can't but avoid you can't avoid you have to see நீங்கள் வந்து ப்ளூவாக தான் பார்ப்பீங்க ஆனால் புரிஞ்சிக்க தான் முடியும் கடல் நீரும் அப்படிதான் கடல் நீருக்கு நிறம் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்க முடியும் புரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு இப்போ நீல கலரே தெரியல சார் நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து தான் தெரிவிங்க அது அப்புறமும் தெரியும் அது தெரிஞ்சுக்கும் போதே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது தான் இதெல்லாம் நிலையான சாகுற வரைக்கும் இதெல்லாம் நிலையான நம்பிக்கை கடலுக்கு கடல் நீருக்கு நிறம் கிடையாதுங்கிறது நிலையான நம்பிக்கை நீங்க என்னைக்கும் தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது நீங்க அதை ரியலைஸ் பண்ண முடியாது ஆனால் அதுதான் உண்மை அதை நீங்கள் புரிஞ்சிக்க தான் முடியும் என்னைக்குமே நீங்கள் நிறம் இல்லாத கடலை பார்க்க முடியாது கரெக்டா காதல் விடுதா வீடியோ வருதா இது ஒரு டைலாக் பாக்ஸ் வந்துச்சு வீடியோ ஆப்ஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா வீடியோ தெரியும் சரி ரைட்டு அப்படி இப்போ வந்து ஆகாஷம் ஆகட்டும் அதே போல் இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறாரு இல்லை இல்லை இது கண்ணாடி பாட்டில் பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுக்கிறாரு அதில் முக்கால் வாசிக்கு தண்ணி வைக்கிறாரு அல்லது பாதி டம்ளர் தண்ணி வைக்கிறாரு அதுக்குள்ளே ஒரு குச்சியை போடுறாரு குச்சி வந்து வளைஞ்சு தெரியுது எடுத்துட்டு கட்டுறாரு குச்சி வளையாமல் இருக்கு பாருங்க அப்படிங்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த குச்சி உள்ளே போட்டதுனால வளையலை ஆனால் வளைஞ்ச மாதிரி காட்சி தருது அப்படிங்கிறார் அது இது என்ன நிரூபிக்க வராரு இதுக்கு பேர் ஒளி விலகல் அப்படின்ட்டு எது வேற ஏதோ சாப்டர்ல நுழையிறாரு இதை காட்டி இப்போ அதனால குச்சி வளையலை அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா உள்ள போட்டா வளைஞ்சுதான் தெரியும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியும் குச்சி நேராக இருக்குங்கிறதுக்காக நான் நேராக இருக்கிற மாதிரி பார்க்க சார் தான் பார்க்க முடியாது ஏன்னா நியத்தி அப்படிதான் ஸோ இதெல்லாம் வந்து குச்சி உள்ளே இருக்கும்பொழுதும் வளையலை அப்படின்னு சயின்டிஸ்டே சொன்னாலும் கூட இது சயின்டிஸ்ட்டுக்கும் நம்பிக்கை தான் ஏன்னா குச்சி வலையில நான் நம்புறேன் இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா வெளியில எடுத்துட்டு பாக்குறதா ப்ரூஃப் உள்ள வச்சுக்கிட்டு அது நேரம் இருக்குன்னா அதுக்கு ப்ரூஃப்னா என்ன வெளியில் எடுத்துட்டு பாரு அது ப்ரூஃப் அவ்வளோதான் ப்ரூஃப் இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளே இருக்கும்போது உழைஞ்சி இருக்குது வெளியில் எடுத்தால் நேரம் ஆயிடுது அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது வேணா நம்ம இன்னும் ஒண்ணு சமாதானம் சொல்லலாம் நீ வேணா உள்ள கையை விட்டு தொட்டுப்பாரு மலையாள இருக்கிறத பார்ப்பாங்களா அதுக்கு அவர் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு இல்லை சார் கையால் தொட்டு பார்த்தா நேரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே வளைஞ்சுதான் இருக்குன்னா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண ஆர்கியூமெண்ட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இதுக்கெல்லாம் பேர் எப்படி இருந்தாலும் சுருக்கமான அக்கௌண்ட் என்னென்னா இதெல்லாம் நம்பிக்கைங்கிற கேட்டகரியில் தான் வரும் குச்சி வளையாமல் இருக்குன்னு நான் நம்ப வேண்டியது தான் ஏன்னா இதுக்கு ஒரு நிரூபணம் என்னென்னா எடுத்த நேராக இருக்குது அதனால உள்ளே வளையாமல் இருக்குதுன்னு நம்பிக்க வேண்டியதுதான் இதுக்கெல்லாம் வந்து என்றைக்குமே சயின்டிஸ்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சயின்டிஸ்டெல்லாம் அனலைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ண முடியல கேட்டகரி சார்ட் அவுட் பண்ணுறதில்ல அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதுவே ரியலைஸ் பண்ணிட்டாங்க children got realised about the ஃபேக்ட்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இதுக்கு பேர் ரியலைசேஷன் கிடையாது இதெல்லாம் பிலீஃப் தான் அதே போல் பூமி உருண்டைங்கிறதும் இதெல்லாம் பிலீஃப் தான் இது இல்லை சார் இவர் வந்து கப்பலில் போய் போட்டில் போய் உலகத்தை சுற்றி வந்தார் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டார் அதனால் உலகம் உருண்டை தான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அவரும் நம்பினார் நான் இந்த பாயிண்ட்லேருந்து கிளம்புனேன் இப்படியே நேராக போனேன் திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னா என்ன இது இப்படி போய் சுற்றி வந்திருக்குது அதனால் உலகம் உருண்டையாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு தான் வராரு கையில் இருக்கிற டேட்டா வச்சு அப்படி தான் முடிவுக்கு வந்தவனும் வேறு வழி கிடையாது முடிவு ரைட்டு ஆனால் நீங்கள் என்றைக்குமே உலகம் உருண்டைங்கிறத ரியலைஸ் பண்ண முடியாது எப்படின்னா உலகத்தை இவர் பார்த்தாரு உருண்டையாக இருக்கிறத பார்க்கலையே கையில் கிடைச்ச டேட்டா தான் பார்க்குறாரு டேட்டா கண்ணு முன்னால் இருக்க உண்மை அதை வச்சுட்டு உலகம் உருண்டைன்னு இவர் பார்த்ததில்லை சார் இன்னொன்று சார் உங்களுக்கு தெரியுமா சயின்டிஸ்டெல்லாம் ராக்கெட்டில் போய் உலகத்தை பார்த்துட்டாங்க பூமி உருண்டையாக இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னு அப்பா நான் சொல்கிறேன் இன்னொன்று தெரியுமா ஒரு பந்து இருக்குன்னா இந்த பந்து உருண்டைன்னு சொல்கிறதே நம்பிக்கை தான் ஏன்னா நீங்கள் எப்போவுமே பந்தினுடைய ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும் இன்னொரு பகுதியை பார்க்க முடியாது கரெக்ட் அது இன்னொரு பகுதி இருக்குங்கிறதுக்கே நிரூபணம் கிடையாது நம்பிக்கை தான் சார் திரும்பி பாருங்கள் சார் இன்னொரு பகுதி இருக்குது நான் என்ன சொல்றேன்னா நீ திருப்பும் போது அந்த பகுதி காணாம விடுது இந்த பகுதி வந்துடுதுங்கிற என்ன பண்ண போற உன் கண்ணு முன்னால இருக்கிற பகுதி தான் தெரியும் நீ திருப்பும் பொழுது அந்த திருப்புற பகுதி காண போயிடுது அப்படி ஒரு பார்ட்டே இல்லைன்னு சொல்ற நீ என்ன பண்ண போற இது என்னைக்குமே நிரூபிக்க முடியாது எந்த சயின்டிஸ்டாலும் நிரூபிக்க முடியாது இன்னொரு சைடு இருக்கு சார் நான் அங்க ஒருத்தர் நிக்க வச்சு பார்க்க வைக்கிறேன் அவரு சொல்றாரு நான் சொல்றேன் அவரு அவரும் ஒரு பார்ட் தான் பார்க்குறாரு இன்னொரு பார்ட் பார்க்கல இன்னொரு பார்ட் நான் பார்க்குறேன் நீ பார்க்குற ஆனால் அவரு பார்க்கல இல்லை நான் கண்ணாடியில் வச்சுட்டு பார்க்குறேன் அந்த கண்ணாடி ஒரு பார்ட்டை காட்டுதுன்னா அந்த கண்ணாடியை இன்னொரு பார்ட்டை காட்ட முடியுது ஸோ இது எப்பயுமே இதை வந்து முழுக்க சால்வ் பண்ணவே முடியாது இஷ்யூவை இன்னொரு பார்ட் அறியப்படாதது இருக்கிறது அந்த அறியப்பட்ட பகுதி இருக்கிறதுன்னு நம்ம நம்புகிறோம் இப்போ கண்ணாடியிலேயே இன்னொரு பாட்டை நான் பார்க்குறேன்னா கூட அந்த கண்ணாடி இந்த பானையுடைய இந்த பேக்கை தான் காட்டுதுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அதுக்குள்ள ப்ரூஃப்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கண்ணாடி வந்து நான் கண்ணாடி என் முகத்தை வச்சு பார்க்குறேன் என் முகத்தை முன்னாடி வச்சு காட்டுறேன் இந்த கண்ணாடி என் முகத்தை தான் காட்டுதுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இதில் ப்ரூஃப்லாம் ஒன்றும் கிடையாது நான் நம்புகிறேன் கண்ணாடி கட்டுறது என் முகத்தை தான் நம்புகிறேன் வேறு வழி கிடையாது சார் கண்ணாடி முன்னாடி எதை காட்டினாலும் எதை வச்சாலும் கண்ணாடி அதை தான் சார் காட்டும் அப்படி நீ நம்புற அது உன்னுடைய நம்பிக்கை கடைசியாக சயின்ஸ் கொண்டு போகிற எதுவுமே போனால் எல்லாமே நம்பிக்கைன்னு தான் கடைசியில் போகுமே தவிர எதுக்கும் நேரடி ப்ரூஃப்னு கிடையாது கையில் டேட்டா இருக்குது நான் அந்த டேட்டாவை நம்புகிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா ஆராய்ச்சிட்டு பண்ணிக்கிட்டே போனால் கடைசியில் போய் பார்த்தா நம்பிக்கையில் தான் முடியும் அந்த நம்பிக்கைகளை வகைப்படுத்தினா சில விஷயம் தற்காலிக நம்பிக்கை இந்த குச்சி வளையலுங்கிறத எடுத்த பிறகு உடனே தெரியுது இது வளையாமல் இருந்தது சில விஷயம்லாம் வாழ்க்கை பூரா நம்பிக்கை தான் உதாரணமாக ஆகாஷம் நீளம்ங்கிறது வாழ்க்கை பூரா நம்பிக்கை தான் ஏன்னா வாழ்க்கை பூரா நீங்கள் பார்த்து தான் அவங்க நீளமாக தான் பார்த்தாகணும் ஆனால் ஆகாஷத்துக்கு நிறம் இல்லைங்கிறது நம்பிக்கையாகவே தான் நீங்கள் வந்து புரிஞ்சிட்டு போக ஸோ இதை ரியலைஸ் பண்ண முடியுது இந்த குச்சி வளையலங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியுது ஆனால் ரெண்டுமே உண்மை தான் சில விஷயங்கள் சில உண்மைகளை வந்து ரியலைஸ் பண்ண முடியும் சில உண்மைகளை நீங்கள் என்றைக்கு ரியலைஸ் பண்ண முடியாது ஆனால் உண்மை உண்மை தான் இப்போது அதுக்கு பிரமாணம் இருக்கிறது பிரமாணம்னா அறிவு சாதனம் இந்த கேட்டகரியில் தான் சயின்ஸ் வருகிறது சயின்ஸ் வந்து அது ரியலைஸ் பண்ண முடிஞ்சாலும் ரியலைஸ் பண்ண முடியலனாலும் அது உண்மைன்னு காட்டுறதுக்கு அது ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஜார் எடுக்கிறார் தண்ணி ஊத்துறாரு வச்சு கட்டுறாரு எடுத்து கட்டுறாரு அது ஒரு கட்டமைப்பு இதுக்கு பேர் அந்த கட்டமைப்புக்கு பேர் பிரமாணம் அந்த பிரமாணத்துக்கு பேர் சயின்ஸ் அப்போ ரெண்டு விதமான விஷயங்கள் சிருஷ்டியில் இருக்கின்றன ஒன்று இந்த புலன்களாலும் மனதாலும் அறியப்படும் உண்மைகள் இன்னொன்று புலன்களாலும் மனதாலும் அறியப்படாத உண்மைகள் ரெண்டுமே இருக்கு இதுக்கும் வேறு பல இடங்களில் நம்ம விளக்கம் பார்த்துருக்குறோம் என்னென்னா இப்போ வந்து குடல் பூச்சி இருக்கு குடல் பூச்சி கண் இல்லாத குடல் பூச்சிக்கு வெளியில் சூரியன்னு ஒன்று இருக்கு ரோஜான்னு ஒன்று இருக்கு நிறம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு எப்படி புரிய வைக்கிறது புரிய வைக்கிறதுக்கு வழியே கிடையாது ஏன்னா அதுக்கு பிறவியிலிருந்து கண்ணு ஒன்று கிடையாது அதனுடைய இனத்துக்கு பரம்பரைக்கு வம்சத்துக்கு அதனுடைய சொசைட்டிக்கு யாருக்குமே கண்ணுன்னு ஒன்று கிடையாது கண் சார்ந்த விஷயங்களை அது பேசிக்கிட்டதோ கேட்டோ அது பழக்கமே கிடையாது அதனால் ரோஜாப்பூ சூரியன் நிறங்கள்ங்கிறத பற்றி எந்த விதத்துலேயும் அதுக்கு அறிவும் கிடையாது சொல்லி புரிய வைக்க முடியாது தானாவும் அது புரியறது ஒழி கிடையாது இப்போ அதே போல நமக்கு என்ன இல்லைன்னு நமக்கு தெரியாது அந்த குடல் பூச்சிக்கு கண்ணு இல்லை அது போல நமக்கு என்ன இல்லைன்னு நமக்கு தெரியாது இந்த இடத்துல தான் ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உலகத்துல இல்லை சிருஷ்டியில இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ண அப்போ அப்படி ஒரு ஏரியா இருக்கிறது என்கிறது வேதம் அந்த ஏரியாவை பத்தி பேசுறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கிறது அந்த சயின்ஸ் தான் பிரத்யேக விஞ்ஞானம் அது இந்த பராக விஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து திருஷ்டம் விஷயங்களை பற்றி பேசுகிறது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி அதிர்ஷ்டம் விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்னு இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட இல்லாத கண் தேவைப்படுகிறது அது சாஸ்திரத்திடம் இருக்கிறது அது அதை பார்த்து கொண்டு சொல்கிறது உண்மையை உனக்கு புரிஞ்ச பாஷையில கன்வெர்ட் பண்ணி தான் அதாலையும் சொல்ல முடியும் அது அதனுடைய பாஷையிலே சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து இந்த கண் இல்லாத பூச்சிக்கு இப்போ வந்து நிறம்னு ஒன்று இருக்குன்னு புரிய வைக்கணும் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிச்சு அதை போதிக்க முடியும் இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு பிறவியிலேருந்தே கண் இல்லாதவர்கள்ட்ட அவங்கள்ட்ட கலர்னு சொன்னால் என்னைக்கு நீங்க புரிய வைக்க முடியாது ஆனால் ஒரு சர்டைன் ஐடியாவை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது இப்போ உதாரணமாக கண் பிறவிலேருந்தே கண் இல்லாதவங்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன் பழையிருப்போம் நீங்களும் பேசியிருப்பீங்க பழையிருப்பீங்க அவங்களுக்கு நிறத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க அவங்க அந்த கண் இல்லாதவங்களோட குழந்தை வாங்கிட்டு வரா பேனா வாங்கிட்டு வந்திருக்கா அந்த பேனா வந்து அப்பாட்ட கட்டுற அப்பா நான் பேனா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏய் என்ன கலர் பேனா நான் ப்ளூ கலர் பேனா வாங்கியிருக்கேன் அவன் தங்கச்சி என்ன கலர் பேனா வாங்கியிருக்கா அவன் ரெட் கலர் பேனா வாங்கிட்டா ஏன் அவளும் ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்குமே அது நல்லா இருக்குமே இல்லை அவளை ரெண்டு தான் பிடிக்குங்கிறா ஏய் என்னடி பேனா ப்ளூ கலரில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அவங்க அப்பா சொல்கிறாரு ஆனால் அவர் கலர் என்றைக்குமே இல்லை ஏன்னா நிறத்தை பற்றிய ஐடியா போதிக்கப்பட்டுள்ளது அவருக்கு ஒரு சர்டைன் ஐடியா இருக்கு உங்களுக்கு இருக்கிற ஐடியா அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு ஒரு சர்டன் ஐடியா ஏதோ ஒன்று அவருக்கு கலர் பற்றி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவர் கலர் பற்றி ஒரு ஐடியா இருக்கு அவர் அது வார்த்தைகளால் விளக்கப்படுகிறது அவரால் பார்க்க முடியாத பார்க்க முடியாதத நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு கையில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் அவர் கையில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் இது காமனான ஒரு லாங்குவேஜ் இது மூலமாக ஒரு சர்டைன் ஐடியாவை ஏற்படுத்தும் இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா அப்படி நம்மளுடைய பிளாட்ஃபார்முக்கு அது வருது நமக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்கிற லாங்குவேஜ் உங்கள் கையில் இருக்கிற டேட்டா உனக்கு இருக்கக்கூடிய பிரமாணங்கள் உனக்கு இருக்கக்கூடிய அறிவு கட்டமைப்புகள் அதை வச்சுக்கிட்டு நீ பார்க்க முடியாத ஒரு இடத்த நான் உன் கையில் இருக்கிற லாங்குவேஜ் மூலமா உன் கையில் இருக்கிற பிரமாணம் அறிவு கட்டமைப்பு மூலமா விளக்கிறது முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வரும் அது என்ன சொல்ல வருதோ அதை சொல்றதுக்கு நம்ம லாங்குவேஜ் இடம் கொடுக்காது நம்மளுடைய அறிவு கட்டமைப்பும் இடம் கொடுக்க முடியாது இதுக்குள்ள கொண்டு வர முடியாதுங்கிறது தான் உண்மை ஆனாலும் கூட இந்த கண் இல்லாத நபருக்கு நம்ம ப்ளூனா என்ன ரெண்டுனா என்னன்னா ஒரு சர்டைன் ஐடியாவை ஏற்படுத்த முடியுது அது மூலமா அவர் ஏதோ கேட்ச் பண்றாரு அது போ அது போல சாஸ்திரத்தால் நம்ம கேட்ச் பண்ண வைக்க முடியும் ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா சாஸ்திரத்துக்கிட்டே ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று தற்காலிக நம்பிக்கை இன்னொன்று நிலையான நம்பிக்கை அப்படின்னு ரெண்டு டாபிக் வச்சுட்டு அப்படின்னா எடுத்த உடனே உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியல உங்ககிட்ட இருக்கிற அறிவு கட்டமைப்பு அல்லது மொழி கட்டமைப்புகள் அதற்கு இடம் கொடுக்கல நீ அதை அறிவதற்கு இடம் கொடுக்கவில்லை உன்னால் அறிய முடியாது ஆனால் சாஸ்திரத்தால் காட்ட முடியும் ஆனால் அதை காட்டி நீ ரெக்கக்னைஸ் பண்ண பிறகு உன்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீ ரியலைஸ் பண்ணிப்பா ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஏரியா இருக்கிறது இன்னொரு ஏரியா இருக்கிறது எப்பவுமே ரியலைஸ் பண்ண முடியாது ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அப்புறம் நீ சொல்றது உண்மையா இல்லையா அது வேற வழி கிடையாது நீ ஆனா உன்னுடைய லாஜிக்கை வச்சுக்கிட்டு உன்னுடைய அறிவை வச்சுக்கிட்டு நீ ஃபிட் பண்ணி பாரு உன்னுடைய அறிவுக்கு புறம்பா இருக்கிறது உன்னுடைய அறிவுக்கு பொருத்தமாகவும் இருக்கும் ஆனா நான் ஒரு சந்தேகத்துல பயத்துல கேட்கிறேன் ஓ சாஸ்திரமே நீ அந்த உண்மையை பாக்குறியா நீ நிஜமா மனசாட்சியோட பேசுறியா நான் அந்த உண்மையை பார்க்கிறேன் நான் நிஜமாக மனசாட்சியுடன் தான் பேசுகிறேன் நான் எப்படி நம்புறது ஏன்னா என்னுடைய மற்ற பேச்சுக்களை வச்சு நிற்பார் அதெல்லாம் உண்மையாக இருக்கும் ரெண்டாவது எனக்கு உங்ககிட்ட உண்மை இல்லாத ஒன்று பேசி அடைய வேண்டியதுன்னு ஒன்று கிடையாது அதையும் நீ எத்தனை விதத்தில் வேணாலும் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செக்கிங் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் உனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வச்சு நீ செக் பண்ணிக்கோ டெஸ்ட் பண்ணிக்கோ எனக்கு உன்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய பேச்சு எந்த இடத்துலையும் உன்னுடைய அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் போவது உன்னுடைய அறிவுக்கு பொருந்தும் ஆனாலும் நீ மரணம் வரைக்கும் என்னைக்கு ரியலைஸ் பண்ணவே முடியாது இதுதான் நிலைமை இது ஒரு லைஃப் பண்ணுறோம் அப்போ என்ன பண்றன்னா ஒரு மாணவன் சரி சரி நீ பேசு நான் பாக்குறேன் அப்படிங்கிறான் சாஸ்திரம் பேசுது ரெண்டு கேட்டகரியிலையும் பேச்சுக்கள் வருது ஒன்று வந்து தற்காலிக நம்பிக்கைகள் சாஸ்திரம் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணு பலன் கிடைக்குங்குது அப்போ குழந்தை வந்து அதை பிரார்த்தனை பண்ணுறான் பல இடங்களில் பலன் கிடைக்குது சில இடங்களில் பலன் கிடைக்காம போகுது அவனுக்கு டவுட் வருது சில இடத்துல பலன் கிடைக்காம போகுது ஏன் அப்படின்னு அதுக்கு சாஸ்திரம் பதில் சொல்லுது இதனால இதனால இந்த மாதிரி காரணங்களால இந்த இடத்துல பலன் கிடைச்சது இந்த காரணங்களால இந்த இடத்துல பலன் கிடைக்கல ஓ கரெக்ட் அப்போ அவனுக்கு அறிவுக்கு புறம்பு இல்லாமல் பொருத்தமாக இருப்பதை பார்க்கிறான் பார்த்த பிறகு என்ன வந்து அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அப்ப என்ன இது ஒரு தற்காலிக நம்பிக்கை அப்பயே வந்து சரியாகிடுச்சு அதே போல பல விஷயங்களை சாஸ்திரம் பேசுது அது வந்து தற்காலிக நம்பிக்கைகள் ஆனால் உடனடியாக புரிய வைக்க முடியாது ஒரு சர்டை நாலேஜ் இருந்தால் தான் அப்புறம் தான் புரிய வைக்க முடியும் நம்ம அந்த நாலேஜ் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை ஏன்னா சில விஷயங்கள் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு கடைபிடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பிறகு நமக்கு வாழ்க்கை சுலபமாக போயிடுறதுனால நம்ம புரிஞ்சாலும் புரியாட்டின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்றோம் அதெல்லாம் தற்காலிக நம்பிக்கைகள் அதுக்குள்ள பல விஷயங்கள் பிறகு ஒரு அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்த பிறகு ஒரு டீச்சர்கிட்ட போய் கேட்டால் கற்றுக் கொடுத்தாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பல விஷயங்கள் தற்காலிக நம்பிக்கைகள் அதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நிரந்தர நம்பிக்கைகள் உதாரணமாக இப்போ பிரார்த்தனைங்கிறத நீங்கள் இங்கே வந்து வச்சு பார்த்து செஞ்சு பார்த்து அது பலன் கொடுக்கறத பார்க்க முடியுது சில விஷயம் இருக்குது என்னென்னா சொர்க்கம் நரக்கம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சித்திரகுப்தா இந்த ஜீவன் சித்திரகுப்தாவை சந்திக்கிறான் அடுத்த பேக்கேஜ் எடுக்கிறான் பித்ருலோக்கங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது இதெல்லாம் வந்து தற்காலிக நம்பிக்கை நிரந்தர நம்பிக்கைன்னா இதெல்லாம் நிரந்தர நம்பிக்கை தான் ஏன்னா இந்த உலகத்தில் நீ வாழற வரைக்கும் சாகுற வரைக்கும் இதை செக் பண்ண முடியாது ஆனா சாஸ்திரம் இன்னொன்று சொல்லுது நீ சாகுற வரைக்கும் செக் பண்ண முடியாதுங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நான் உன்னை ஏமாத்த விரும்பல ஏமாத்த முடியாது ஏன்னா நீயே இறந்த பிறகு நீ இதை பரிசீலனை பண்ண தான் போற நீ வெரிஃபை பண்ண தான் போற அப்ப லோக்கங்கள் இருக்கிறத நீ பார்க்க தான் போற இங்கே வந்து நத்திங் டு ஒரி ஆனால் இப்போ நீ இந்த தேகத்தில் இருக்கும்போது அதை வெரிஃபை பண்ண முடியாது ஏன்னா இந்த தேகம் அதுக்குள்ள கட்டமைப்பை கொண்டு இருக்கவில்லை அப்போ அது இன்னும் மற்ற விளக்கங்களை கொடுத்த பிறகு பார்த்தா நம்முடைய அறிவுக்கு புறம்பு இல்லாமல் இருக்கிறது பொருத்தமாக இருக்கிறது ஆனாலும் கூட சாகும் வரை நம்பிக்கை நம்பிக்கை தான் இதுக்கெல்லாம் பேர் சயின்டிஸ்ட் சொன்னால் உலகம் உருண்டையிலோ அல்லது கடல் கடல் நீருக்கு நிறம் இல்லைன்னோ அதுக்கெல்லாம் பேர் பிலீஃப் சாஸ்திரம் சொன்னால் சொர்க்கம் இருக்கிறதுன்னா புண்ணிய பாப்பங்கள் வேலை செய்கின்றன கர்ம கர்ம பலன்கள் வேலை செய்கின்றன அதிர்ஷ்டம் பலன்கள் பிறவிகளை கொடுக்கின்றன இதெல்லாம் பிலிஃப் தான் ஆனாலும் இது பேர் ஸ்ரத்தை நம்ம இதுக்கு மேலே இதை சும்மா வெறும் பிலீஃப்னு வச்சுருதில்ல ஸ்ரத்தைன்னு ஒரு வார்த்தையோட அதை மரியாதையாக பார்க்குறோம் ஏன்னா முன்னாடி சொன்ன விளக்கங்கள்லாம் இதுக்குள்ளே சேரும் அதனால ஸ்ரத்தை ஒரு ஸ்ரத்தைங்கிறது என்னன்னா தற்காலிக நம்பிக்கை தற்காலிக நம்பிக்கைன்னா ஒரு அந்த இடம் ப்ரூஃப் ஆகுற வரைக்கும் நான் வந்து எனக்கு அந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதை நம்புகிறேன் அப்படின்னு இப்போ குழந்தைக்கு பல விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அவனுக்கு வந்து கேள்வியும் கேட்க தெரியல அல்ல கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொன்னால் அவனுக்கு புரியாதுங்கிறதுனால அந்த பதிலை சொல்கிறதில்ல அல்லது தற்காலிக சமாதானத்துக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஆனால் வளர்ந்த பிறகு மெச்சூரிட்டி வந்த பிறகு அவன் யாரோ ஒரு குருநாதரை அடைஞ்சு கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறான் ஓ இதுக்குள்ளே இது உண்மையா இதை தான் எங்கள் அம்மா அப்பா எப்படி சொல்லிட்டாங்களா சரி சரி எனக்கு இப்போ உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போய்க்கிறான் ஸோ அந்த உண்மை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அதை நம்பிட்டு இருந்தால் பாருங்க இந்த பொசிஷனை நம்ம வந்து ஸ்ரத்தை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரத்தைன்னா அது போதிக்கப்பட வேண்டி இருக்கிறது பெண்டிங்கில் இருக்கு டாபிக் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு கம்ப்ளீட் ஆகல போதனை ஆனாலும் இப்போ நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் நான் ஏன்னா அது எல்லா இடத்துலையும் சரியாக தான் பேசுது அது ரைட்டுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது பேச்சில் தவறு இல்லை என்பது என்னால் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டது அது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணனா அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை நான் எதை வச்சு எனக்கு இன்னும் ப்ரூஃப் ஆகலை ஆனால் நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் அது ரைட்டுன்னு நீ எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுற ஏன்னா நான் ஸ்ரத்தை வச்சுருக்கேன் அந்த ஸ்ரத்தைங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அது எனக்கு உரிய நேரத்தில் பெனிஃபிட்டை ஏற்படுத்தும் அதை நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா அதுவும் பேர் ஸ்ரத்தைங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுது அப்படி அப்போது ஸ்ரத்தைங்கிறது என்னன்னா ஒரு நம்பிக்கை சற்றின் நம்பிக்கை சாஸ்திரத்துக்கிட்டையும் குருவிட்டையும் தெய்வத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஸ்ரத்த அப்படி ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் ஏ யாரெல்லாம் உத்சிருஜிய கைவிட்டு இதுக்கு கேள்வியே ஒரு சிக்கலான கேள்வியில தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன் இப்படி ஆரம்பிக்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி ஓ தெய்வ சொல் சம்பத் பேசியிருக்காங்க ஸோ அது ஒரு கனெக்ஷன் அப்போ தான் இந்த கேள்வியை நம்ம முடியும் அதாவது இதுக்கு முன்னாடி பக்கம் வரலாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பக்கம் வரலாம் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வர அவர் கொஞ்சம் பயப்படுத்தி விட்டுருக்காரு ஒரு லேசாக டச் பண்ணிடலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பகுதிக்கு வரலாம் இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு வரலாம் ஸோ இது போனால் அந்த சாப்டரே பண்ண வேண்டிய போல இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் பதினாறுலேருந்து லேசாக படிக்கலாம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் கேட்ச் பண்ண முடியுது அந்த சாப்டர் பொருள் மட்டும் படிச்சுட்டு போகிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் பொருள் படிக்கிறோம் நான் செல்வந்தன் நற்குறிப்பு நற்குழி பிறந்தவன் எனக்கு நிகரானவன் வேறு எவன் இருக்கிறான் யாகம் செய்யப் போகிறேன் தானம் அளிக்கப் போகிறேன் இன்பத்தில் தெளிக்கப் போகிறேன் என்று இவ்விதம் அஞ்ஞானத்தினால் மயக்கமுற்று பலவிதமாக தெரிகின்ற உடையவர்களாக மோக வழியில் சிக்கி சிக்கியவர்களாக விஷய போகங்களில் ஈடுபடுபட்டவர்களான அசுர குணம் உடையவர்கள் தூய்மை அற்ற பாழ்நரகத்தில் வீழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய போடு போட்டு விட்டுருக்காரு ஸோ இதில் அவர் சொல்ல வர்றது என்னன்னா அந்த கர்வம்னு சொல்கிறோம்ல அவன் செய்யற எல்லாத்தையும் செய்யறப்ப இதெல்லாம் ஈஸ்வரனுடைய திறமைன்னு சொல்லாம இதெல்லாம் நான் ஒரு கொம்பன் இதெல்லாம் என்னுடைய திறமைன்னு சொல்லிட்டு பண்றான் அவ்வளவுதான் ஆனா நல்லது பண்றான் தான தர்மம் பண்றான் சுவாமி கும்பிடுறான் பண்ணுறதெல்லாம் நல்லது இது இதெல்லாம் வந்து நேரடியா படிச்சா வந்து குழப்பமாயிடும் நல்லா நிறைய பேர் போயிடுவார் முன்னாடி சொல்லிட்டு வர்றாரு குணங்களை பத்தி பேசிட்டு வர்றாரு தெய்வ குணங்கள் அசுரர்களுடைய குணங்கள்னா சிந்திக்கிற முறையெல்லாம் பத்தி பேசிட்டு இவன் என்னன்னா நான் ஒரு பணக்காரன் நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் நான் பெரிய ஆள்னு நினைக்கிறாள் அந்த நினப்பு தான் இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே வராரு அப்போ அப்புறம் அடுத்ததுல தன்னைத்தானே உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்பவர்களும் கர்வம் உடையவர்களும் செல்வம் தற்பெருமை செருக்கு உடையவர்களும் ஆன அவர்கள் பெயர் அளவில் யாகும் என்ற செயல்களால் ஆடம்பரமாக சாஸ்திர விதிகளை மீறி யாகம் செய்கிறார்கள் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா யாகம் பண்ணு ஈஸ்வர பவனியுடன் பண்ணு ஈஸ்வரனுக்காக பண்ணு இறைவனை திருப்தி செய்ய பண்ணு பண்ணுபவனாக இருப்பதும் இறைவன்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்றான்னா எனக்கு பணம் வேணும் நான் யாரும் பண்றேன் எந்த பணம் இருக்கு நான் இதை நின்று நல்லா பண்றேன் நான் இதை நடத்தி கட்டணும் பா அவ்வளவுதான் ஆனா சாஸ்திரம் சொன்ன இடத்த தான் பண்றான் ஆனா அது முழுமையா விதிகளை எடுத்துக்கொள்ள தயார் இல்லை அதை தான் மீறின்னு சொல்றான் மீறினா சாஸ்திரத்தை முழுக்க தூக்கி எறிஞ்சிட்டு பஞ்சமர்களை மாதிரி மாதிரி கிடையாது நம்ம வீட்டு குழந்தை தான் இவனும் மோட்ச யாத்திரையில தான் இருக்கான் ஆனாலும் முழுசா எடுத்துக்க முடியல பல விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய ஆணவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அகம்பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அப்படி அடுத்து சொல்றாரு அகங்காரத்தையும் உடல் வலிமையையும் கர்வத்தையும் ஆசையையும் கோபத்தையும் கை கொண்டு பிறரை இகழ்கின்றவர்களாக தம் உடலிலும் பிற உடல்களிலும் உள்ள அந்தர்யாமியான எண்ணெய் வெறுப்பவர்களாகவும் உள்ளனர் முதல் ஸ்டெப்பு இதெல்லாம் பார்க்காம தன்னுடைய அகங்காரம் உடல் வலிமையை தன்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இவன் கர்வத்தை அடைஞ்சு ஆசம் கோபத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அது மூலமாக தான் போகிறான் அதனால் என்ன விளைவாகுதுன்னா மற்றவர்களை இகழுற அளவுக்கு ஆகிறான் அதான் அதாவது ஒரு தட்டிருந்து நீங்கள் விலகலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு நமக்கு எதுவும் இல்லை சார் வேண்டாம் நீங்கள் உங்கள் டொமைனில் இருந்தீங்க நான் என் டொமைனில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக விலகலாம் தப்பு கிடையாது ஆனால் வெறுப்பது இகழ்ச்சியாக பார்ப்பது நல்லது கிடையாது அது எப்போ வராதுன்னா ஈஸ்வர பவனி இருந்தால் தான் வராது சரி அங்கேயும் ஈஸ்வரா தான் ஏன் இருக்கா தெரியல ட்ராக்கில் போட்டு நம்ம நம்ம ட்ராக்கில் போய்ப்போம் ஏன்னா நமக்குள்ளே இப்படி இருக்கிறது ஈஸ்வரா தான் அது பிடிக்கலங்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் நான் விலைக்கு தான் போகணும் அவருக்காக நான் விலகிறேன் விலகிறேன் ஏன்னா அவருக்கு அது பிடிக்கல ஆமாம் நான் விலகிறது கூட அவரை சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஏன்னா அவர் பிடிக்கலங்கிறாரு அப்படிதான் போய்க்குமே தவிர அந்த வெறுப்புணர்ச்சி இகழ்ச்சி உணர்ச்சி அருவறுப்பாக பார்க்கறது அது வந்துடக்கூடாது அது மட்டும்தான் சாஸ்திரத்தால் விலக்கி காட்டப்படுகிறது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்தரியாமையான எண்ணெய் பார்க்கல அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்தரியாமையான எண்ணெய் பார்ப்பதை வெறுக்கிறான்னு தான் நான் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு வெறுக்கிறேன்னா நான் ஒன்றும் உங்களை வெறுக்கலையே அப்படின்னு அவன் திரும்பி கேட்கலாம் நான் உங்களை கண்டுக்கல சார் நீங்க யாரோ கடவுளே எங்கேயோ இருக்கீங்க எனக்குள்ள இருந்தா என்ன வெளியில இருந்தா என்ன இருந்தா இருந்துட்டு போங்க ஆனா நான் உங்களை வெறுக்கலாம் இல்லை நான் உங்களை பார்க்கலன்னு தானே சொன்னேன் நீ பார்க்காம இருக்கிறது தான் வெறுக்கிறது நான் பேசிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்னை வெறுப்பவர்களும் பாவம் செய்பவர்களும் கொடியவர்களும் மனிதர்களில் கடைவர்களும் அவர்களை நான் உலகியலில் உலகியல் சூழல்களில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அசுர பிறவிகளிலேயே தள்ளிவிடுகிறேன் ரொம்ப இதாக பேசிட்டு போகிறேன் என்னை வெறுப்பவர்கள்லாம் என்னென்னா என்னை கண்டுகொள்ளாமல் விடுறேன் ப்ளஸ் உண்மையிலேயே இருக்கலாம் பாவம் செய்கிறவர்கள் கொடியவர்கள் அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாரு பாட்டுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா அசுர பிரிவிலேயே தள்ளி என்ன என்னன்னா அசுரனா லௌகீகத்திலேயே நம்பிக்கை உடையவர்கள் அசுரர்கள்னா கெட்டவர்கள்னு அர்த்தம் கிடையாது அசுரர்கள்னா லௌகீக்கம் சுகத்துல தான் அவனுக்கு நாட்டம் இந்த வைதிக்கம் சுகம் இதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கு இதுக்கெல்லாம் காரணமான உண்மை இருக்கு அதை போய் அடையணும் அதுல ஒரு சுகம் இருக்கு அந்த சுகத்தையும் அனுபவிக்கணும்னு அவன் தோன்றதில்லை நமக்கு சுகம்னா டிவி பாரு வீக்கெண்டுன்னா டான்ஸுக்கு போயிட்டு வா கிளப்புக்கு போயிட்டு வா மியூசிக் போடு நாலு குதி குதி நல்ல ஒரு வீசு வீசு ஒரு பாட்டில் போடு வந்து பம்பு போட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு காலையில் எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இவ்வளோ தான் சார் என்ஜாய்மெண்ட் அப்புறம் என்ன நீங்கள் ஸோ இவனுக்கு பேர் அசுரன் வேற ஒன்றும் கிடையாது அசுரன்னா கெட்டவன் அர்த்தம் கிடையாது அவங்களும் நல்லவனும் இருப்பான் நல்லவங்க அவங்க தான தர்மம் பண்ணுவாங்க ஆனஸ்டாக இருப்பாங்க தொழிலை பத்து ரூபா கொடுத்தா ஏமாற்ற மாட்டாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனால் அவன் அசுரன் அவனுக்கு என்னன்னா இந்த என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு மேலே வேற எதையும் சிந்திக்க தயார் கிடையாது இதுதான் ஃபைனல் என்ஜாய்மெண்ட் அவன் தான் அசுரன் அதை தான் அவர் சொல்கிறாரு தவிர அதனால் கொடுமை பண்ணி நரகத்தில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு ஒருத்தருப்பு அதெல்லாம் சொல்லலை அசுர பிரிவிலே தள்ளி விடுன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் தள்ளி விட்டாருன்னா பார்த்தா கோட்டீஸ்வரன் வீட்டில் இருப்பான் இப்போ காரு பைக்கு பங்களா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவான் பிறகும்போதே ஒரு குடிக்கு சொத்து இருக்கும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவான் தான் சொல்கிறாரு அதனால் அவனை சித்திரவதை பண்ணுவேன்னு சொல்லலை இவரை பொறுத்தவரையில நம்ம சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில் அதுவே சித்திரவதை அவங்க கண்ணோட்டத்தில் அது பெரிய என்ஜாய் அப்படியா பா பரவாயில்லையப்பா பரவாயில்ல ஓகே என்ஜாய் ஆனால் நம்ம கண்ணோட்டத்தில் அது சித்திரவதை ஏன்னா இருந்தாலும் இதுக்கு மேலே ஒரு ஃப்ரீடம் இருக்கு அந்த ஃப்ரீடம் உனக்கு இருக்காது அதுக்கு வந்து தெய்வீக குணம் அல்லது வைதிகம் புண்ணியம் வேணும் அப்போ தான் உனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் அந்த ஏரியாவே ஓப்பன் ஆகும் இல்லைன்னா அந்த ஃபைல் இருக்கிறதே உனக்கு தெரியாது அது ஹிடனாகவே நீ போயிடும் யூ வில் லூஸ் இட் அப்படி அதை தான் அவர் மீட் பண்ணுறாரு அடுத்த பக்கத்தில் இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் அர்ஜுனா அந்த அறிவிலிகள் என்னை அடையாமலேயே ஒவ்வொரு பிறவியிலும் அசுர இயல்புள்ள பிறவியை அடைகிறார்கள் அதை காட்டிலும் மிக தாழ்ந்த நிலையை எழுதுகிறார்கள் அதாவது கோரமான நரக்கங்களை அடைகிறார்கள் அப்படி அறிவிலிகள்னு ஒரு போர்டு போடுறாங்க அறிவிலிகள்னா இந்த வைதிக்கம் புண்ணியம் இல்லாததனால் வைதிக்கம் ஞானத்தை அடையாதவர்கள் ஆனால் லௌகிக்கும் விஷயத்தில் பார்த்தா அவங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க அறிவியலிகள்னா நம்ம வந்து உடனே முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்க கூடாது அவங்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பாங்க பெரிய மினிஸ்டராக இருக்கலாம் நேர்மையான மினிஸ்டராகவும் இருக்கலாம் அல்ல திருடர் மினிஸ்டராகவும் இருக்கலாம் நமக்கு தெரியல பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க உலகமே பாராட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உலக புகழோடு கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது இந்த இடத்துல அறிவெளிகள்னா வைதிக்கம் அறிவாற்றவர்கள் தான் அதை முடிவு பண்ணது அதனால் என்னை அடையாமலேயே என்னை புரிஞ்சுக்கவும் இல்லை என்கிட்ட வரவும் இல்லை என்னை அடையவும் இல்லை ஒவ்வொரு பிறவியிலும் அசுர இயல்பு உள்ள பிறவியை அடைகிறார்கள் அப்படின்னா அசுர இயல்புன்னு முன்னாடி பார்த்தாச்சு அந்த லௌகிக்கும் ஏரியா மட்டும்தான் அவங்களுக்கு ஐடியா இருக்கு அதனால மீண்டும் மீண்டும் லௌகிக்கும் புண்ணியங்களையோ லௌகிக்கும் பாப்பங்களையோ சம்பாதிக்கிறாங்க அதை செலவு பண்றதுக்காக லௌக்கிக்க சௌகரியங்கள் உள்ள குடும்பத்திலேயே அல்லது லௌகிக்க சிரமங்கள் உள்ள குடும்பத்திலேயே பிறந்து பிறந்து வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதான் அசுர இயல்பு உள்ள பிறவியை அடைகிறார்கள் அதை காட்டிலும் மிக தாழ்ந்த நிலையை எழுதுகிறார்கள் சில நேரங்களில் அதாவது கோரமான நகரங்களை அடைகிறார் நரக்கங்களை அடைகிறார்கள் சில நேரங்களில் வைதிக்கும் பாப்பங்கள் மிகுதி ஆகும்போது சாரி லௌகிக்கும் பாக்கங்கள் பாப்பங்கள் மிகுதி ஆகும்போது அந்த அதிகமான பாப்பங்களை இந்த லோக்கத்தில் வச்சு செலவு பண்ண முடியாது அல்லது செலவு பண்ணால் ரொம்ப காலம் எடுக்கும் அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா நரக்க லோகத்துக்கு போய் ஒரே பிரிவில் அல்லது ஒரு மணி நேரத்தில் ஒரே அடியில் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு வரான் அதுக்காக அவன் நரக்கத்துக்கு போகிறான் அதாவது கோரமான நடக்கங்களை அடைகிறார்கள் இது இந்த விளக்கம்னா ஒன்றாவது நிலையில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அப்புறம் காமம் கோப்பம் பேராசை ஆகிய இந்த மூன்று வகையான நரக்கத்தின் நுழைவாயில்கள் ஆத்மாவை நாசம் செய்யக்கூடியவை இந்த அஞ்ஞானத்தினால வெறும் லௌகீக ஞானம் வைதிகம் ஞானத்தில் ஆப்ஷன்ஸ் இதனால் என்ன ஆகுதுன்னா காமம் கோபம் பேராசை இதுதான் அவன் வந்து டாமினேட் பண்ணுது இதை வச்சுட்டு தான் அவன் வந்து டிசைட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது எந்த விஷயத்துலையும் அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப வெறி பிடிச்சிருக்கும் நம்ம இதெல்லாம் வெறி பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பதி எத்தனாவது சாப்டர்ல ஏழாவது சாப்டர்ல பார்த்துருக்கோம் இதெல்லாம் வெறி பிடித்த நிலைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் சாதாரணமாக இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தப்பு கிடையாது காமம் கோபம் ஆசைகள் இதெல்லாம் சாதாரணமாக ஞானிக்கும் வர முடியும் அது தவறு கிடையாது இது இந்த வைதிக்கம் ஞானம் சுத்தமாக இல்லைன்னா இவைகளெல்லாம் வெறிபிடிக்கும் அவைகளை மட்டுமே இங்கே விமர்சிக்கிறார் ஏன்னா கிருஷ்ணருக்கும் ஆசை இருந்திருக்கு ஏன்னா கிருஷ்ணருக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு மட்டும் காமம் இல்லைன்னா கிருஷ்ணருக்கு காமம் இல்லாமல் இருந்தது இது பேசுறவருக்கே அவரும் கல்யாணம் பண்ணியிருந்தாரு அவரும் குழந்தை பிறந்தது அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அவரும் கோவப்பட்டிருக்காரு துரியோ துரியோதனன்ட்டு போய் அவருக்கும் ஆசை இருந்ததுனால தான் மயில் பிள்ளி வச்சுக்கிட்டாரு வயில தலையில் வச்சுக்கிட்டாரு கையில் புல்லாங்குழலில் வச்சுக்கிட்டு ஊதுறாருன்னா அப்புறம் ஆசை இல்லாமலே ஊதுறாரு தன்னை மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது மியூசிக்கில் ஆசை இருக்குது ஆனால் வெறி இல்லை அதுதான் டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும் அது வெறி ஏன் இல்லைன்னா இந்த வைதிக்கம் ஃபைல் வந்து வெறியாகாமல் பார்த்து கொண்டிருக்கு இந்த வைதிக்கம் ஃபைல் இல்லைன்னா வெறும் லௌகிக்கம் ஃபைல் இல்லாத ஃபைல் மட்டுமே வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வெறி பிடிச்சிடும் அதனால என்னன்னா முடிவுகள் தவறாகிறது அப்புறம் என்ன வந்து இடிந்த நிலையில் தள்ளக்கூடியவை அதை வந்து இவனுக்கு கீழே பிடிச்சி தள்ளி விடுது அதனால் இந்த மூன்றையும் விட்டு விட வேண்டும் அப்படின்னா விட்டு விட வேண்டும்னா இந்த இடத்துல பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முழுக்க விட முடியும் முழுக்க விடணும்னு நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி அதனால் நிறைய சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸாக சந்திக்கிறாங்க முழுக்கெல்லாம் விட முடியாது விட வேண்டிய அவசியமும் கிடையாது அதை வந்து மேனேஜ் பண்ணணும் காமம் இருக்கும் கோபம் இருக்கும் ஆசை இருக்கும் எவ்வளோ நாள் இருக்கும் சாகிற வரைக்கும் இருக்கும் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம் நூறு பாயிண்ட்டை ஜீரோ பாயிண்ட் ஆக்க முடியாது எவ்வளோ பெரிய ஞானியானாலும் வேணா ஒரு பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரலாம் அவ்வளவுதான் எது மூலமாக குறைக்க முடியும் வைதிக்கம் நாலேஜ் மூலமாக வைதிக்க போதனைகள் மூலமாக தான் அதை குறைக்க முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அந்த மேனேஜிங்க தான் சொல்றாரு அவர் அதனால் புரிஞ்சிருந்த ஓகே அர்ஜுனா இந்த மூன்று நரக்க வயல்களில் இருந்தும் விடுபட்ட மனிதன் தன்னுடைய மேன்மைக்கு உரிய செயலை புரிகிறான் அதன் மூலகம் அதன் மூலம் பெரும் பேற்றை அடைகிறான் அதாவது என்னை அடைகிறான் இந்த மூன்று நரக்க வைந்து விடுபட்டவன் என்ன மேடேஜ் செய்ய கற்றுக்கொண்டவன் இவைகள் இவைகளால் அலை கழிக்கப்படாமல் வாழ பழகியவன் அவ்வளவுதான் மற்றபடி இந்த மூணு இருக்கும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது நம்ம பயன்படுத்துறதா வேண்டாமங்கிறதா நம்ம முடிவு பண்ணும் அப்படி அவைகளின் ஆதிக்கத்தில் இல்லாதவன் அவைகளை நிர்வாகம் செய்ய பழகியவன் அவைகளால் தன்னை அழித்து கொள்ளாதவன் அவன் என்ன பண்றான்னா மேன்மைக்கு உரிய செயல்கள்னா வைதிக ஞானத்துடன் வைதிக்கும் செயல்களை புரிகிறான் அதன் மூலமாக பெரும்பெற்றை அடைகிறான் என்ன வைதிக்க புண்ணியங்களை அடைகிறான் வைதிக்க பலன்களை அடைகிறான் அது அதனுடைய பிரயோஜனமா என்ன ஆகுது கடைசியாக என்னையே வந்து அடைகிறான் மோட்சத்தை அடைகிறான் இதெல்லாம் வந்து இந்த பெரும்பேறு மேலான நிலைன்னு சொல்றது தான் வைதிக்கும் நிலையை தான் இவங்க இந்த வார்த்தைகள்ல பயன்படுத்துறாங்க வைதிக்கும் புண்ணியம் வைதிக்கும் பலன்கள் எல்லாம் அப்புறம் சொன்னாரு எவன் சாஸ்திர முறையை துறந்து தன் மனம் போனபடி நடந்து கொள்கிறானோ அவன் வெற்றியை அடைவது இல்லை இங்க கனெக்ஷன் காட்டிட்டார் பாருங்க அப்படின்னா என்ன இந்த டேமேஜ் எல்லாம் வர்றதுன்னா என்னன்னா சாஸ்திரத்தினுடைய வைதிக்கம் உபதேசங்களை ஏற்காமல் அப்படிங்கிறத தான் அவர் இவ்வளவு நேரம் சொல்லாமல் இருந்துட்டு இருந்ததுனால அங்கெல்லாம் தவறான பொருள் புரிஞ்சுட்டு இருந்தாங்க அதனால சாஸ்திர போதனை இல்லாமல் அவைகளை கையாளுதலை தான் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அதை தான் சாஸ்திர முறையை துறந்து அப்படின்னு இங்கே விளக்குறாரு அப்படி வைதிக்கும் ஞானம் இல்லாமல் தன் மனம் போனபடி நடந்து கொண்டு அவன் வெற்றியை அடைவதில்லை அப்போ இஷ்யூன்னு அவர் என்னன்னா அதெல்லாம் இஷ்யூவா சொல்லல வைதிக்கும் நாலஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் டீல் பண்ணிட்டா அவன் மனம் போனபடி போக மாட்டான் உண்மைக்கு ஏற்றபடி போயிருப்பான் பெரும் பேற்றை மேலான நிலையை அடைவதில்லை அதனால இந்த உயர்ந்த நிலை இந்த மோட்சம் அது போன்ற முழுமையான நிம்மதி முழுமையாக ஃப்ரீடம் இதையெல்லாம் அவன் அனுமதிப்பு அனுபவிப்பது இல்லை சுகத்தையும் அடைவது இல்லை ஆகவே உனக்கு இவ்வுலகில் செய்யத்தக்கது செய்யத்தகாதது எது என்று நிர்ணயிப்பதில் சாஸ்திரம் தான் சான்றாகும் அப்படின்னா என்னன்னா லௌகிக்கம் ஞானங்களை வச்சுக்கிட்டு லௌகிக்க சுகங்களை தேடி போகிறோம் ஆனால் அந்த லௌகிக்கம் சுகங்களை தேடி போகிறதெல்லாம் சாஸ்திரம் தப்பு சொல்லலை அதில் எதை செலக்ட் பண்ணலாம் எதை செலக்ட் பண்ண வேண்டாம் எதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் எதுக்கு எவ்வளோக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத லௌகிக்கும் நாலேஜை வச்சுக்கிட்டே டெசிஷனுக்கு வர முடியாது அதுக்கு மேல ஒரு டேட்டா தேவைப்படுகிறது அது வந்து வைத்தியம் ஞானம் அந்த வைத்தியம் ஞானம் இருந்தாதான் இது என்ன ஒரு கிருன்னு சத்தம் வந்தது என்னது ஓ பேட்டரிக்கு மாறி ஓகே அப்படி இது ஒரு முக்கியமான ஏரியா இது வந்து சாதாரணமாக இறக்க முடியாது இதை தான் நம்ம உங்களுடைய ஃபோர்த் லெவல்லையே ஃபிஃப்த் லெவல்லையே பார்த்துருக்கோம் என்ன விஷயம் பார்த்துருக்கோம் இந்த கிரந்த கட்டமைப்பில் பார்த்துருக்கோம் நூல் கட்டமைப்புன்னு ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இல்லை அதில் வந்து லௌகிக்கும் வித்யா வைதிகம் வித்யா நம்ம பண்பாட்டில் எல்லா லௌகிக்கும் வித்யாவும் வைதிகம் வித்யாவால் சூப்பர்வைஸ் செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னு ஒரு டாபிக் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அப்படி லௌகிக்கம் வித்யா வந்து வைதிகம் வித்யாவால் சூப்பர்வைஸ் செய்யப்பட வேண்டும் இந்த டாப்பிக்கை தான் நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நம்ம போன சாப்டரில் ஏழாவது சாப்டர் பார்க்கும்போது பார்த்தோம் என்னன்னா பான்பராக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உன்னை யார் கண்டுபிடிக்க சொன்னான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காகவே உன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது கண்டுபிடிக்க முடியறதுங்கிறது அது வந்து லௌகிக்கம் நாலெட்ஜ் ஆனால் அந்த நாலெட்ஜ் வந்து வைதிக்கம் நாலெட்ஜால் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் அது முடியுங்கிறதுக்காக நீ கண்டுபிடிக்கிறதா வைதிக்கம் நாலெட்ஜ் சொல்லுது அது வேண்டாம்னு அப்படின்னா விட்டுடு அவ்வளோ அப்போ லௌகிக்கம் நாலேஜ் எப்பவுமே வைதிக்கம் நாலேஜால சூப்பர்வைஸ் செய்யப்பட்டு கொண்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது அதனால தான் நம்ம பண்பாட்டில் நம்ம ஞானிகள் ஏன் இதை கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிக்கல நீங்கள் பெரிய ஞானினா கண்டுபிடிச்சிருக்கலாமேன்னா நம்மால் நுழைஞ்சு பார்த்தா நுழையும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இது வேறு ட்ராக்கு போகுது அங்கே போச்சுன்னா அழைச்சிட்டு போகிற முடிவு வேறு மாதிரி இருக்கும் அது நல்ல முடிவு கிடையாது அதனால் ஆரம்பத்திலேயே விட்டுடுன்னு விட்டுட்டாங்க நீ என்ன பண்ணுறன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து விநியோகம் பண்ணிட்டு வாழ வச்சுட்டு அது அத்தியாவசியங்கிற நிலை வரைக்கும் கொண்டு வந்து அது இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற நிலையும் கொண்டு வந்து அதை வச்சிருக்கிறதுனால இந்த டேமேஜ் வருது அதனால அதை விடுங்க என்ன இப்போ வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் யாராவது கேரி பேக் வேணும் கேரி பேக் வேணும்னு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணாங்களா உண்ணாவிரதம் இருந்தாங்களா ட்ரெயின் ட்ரெயினில் போய் தலை வச்சாங்களா நீ கேரி பேக் கொடுக்கலன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம்னு கேட்டாங்க இல்லை நீ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுன நீ தான் வெளிநாட்டு கூட ஒப்பந்தம் போட்ட நீ தான் வந்து ப்ரமோட் பண்ண கேரி பேக் இண்டஸ்ட்ரி வைக்கிறவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும் லோன் கொடுக்கப்படும் அதை இதெல்லாம் சொல்லி வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறது நீ தான் பண்ணலை நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்டு போய் ஊரெல்லாம் குப்பையான பிறகு இயற்கை மாசு கட்டுப்பாட்டு சூழல் அதிகாரிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் சார் இது வந்து அதை தடுக்குது தடுக்குது பெரிய டேமேஜ் இப்ப நீங்க சொல்ற அதெல்லாம் பிளாஸ்டிக் பேப்பரை தடுப்போம் என்ன இது பைத்தியம் <laughs> இது என்ன இது இதுதான் பேர் பைத்தியம்ங்கிறது அப்படின்னா கம்ப்ளீட் பிக்சர் இல்லாதவன் அவன் என்ன பண்றான்னா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் கிறுக்கு பசங்க ஸோ அதனால் எப்போவுமே அந்த இனிஷியேஷன்லேயே இது வந்து வைதிக்கும் நாலேஜ் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தொலைவு கூட பார்க்குறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்னு ஒன்று கண்டுபிடிச்சாலே இது பல பிரச்சனையை கொண்டு வரும் நிறுத்து அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல கண்டுபிடிக்கிறது ஒருவேளை ஸ்டெப் கிடைச்சிருந்தாலும் அதை நிறுத்தியிருக்கிறாங்க ஏன்னா இது தேவையில்லாமல் இதுக்குள்ளே போய் அது புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி பழக்கப்படுத்திட்டு நிச்சயமாக டேமேஜ் பண்ணி எதுக்கு அதுக்குள்ளே போகிற விட்டுடு அப்படின்ட்டு பிகினிங்லேயே விட்டுறாங்க அதனால அந்த ரீதியில் போனால் எங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு ஒரு அவுட்லைன் வேணா இருக்கு அவுட்லைன் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ஒரு அவுட்லைன் இருக்கு அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க ஆனால் அதனால அதுக்குள்ளே போகாமே விட்டுடுறாங்க அது அதுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாமல் இருக்கலாம் இப்போ நீ டீட்டெயில்ஸ் கேட்டால் நீ சொல்கிற இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் பல விஷயத்தில் இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்கலையே ஆனால் டேமேஜை கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன பண்ணுற டேமேஜ் வந்த பிறகு இந்த டேமேஜ்னால அதை கைவிடணும்னு சொல்கிற ஏன் அந்த நிலைமைக்கு வந்த அது முன்னாடியே விட்டுருந்தனாக்கா முடிஞ்சு போயிருக்கும்ல ஆமாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் யாருன்னா ரொம்ப லவ் அண்ட் கேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அதை டேமேஜ் பண்ணும்னா வெளியில் சொல்லாமல் இருக்க முடியும் லவ் அண்ட் கேர் இல்லைன்னா சொல்லாமல் இருக்க முடியாது நீ என்ன பண்ணுறன்னா நீ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கங்கிறதுனால அதை முதல்ல தம்பட்டு முடிக்கணும் நாலு பேருக்கு சொல்லணும் நீ சம்திங் ஸ்பெஷல்னு காட்டணும் அல்லது அதை பயன்படுத்தி பத்து ரூபா சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நீ அதை வந்து அதை வந்து இம்ப்ளை பண்ணுற யூஸ் பண்ணுற அப்புறம் என்ன பண்ணுறன்னா அது அது மூலமாக ஏதோ பெனிஃபிட் அடைகிற கௌரவமோ புகழோ பணமோ ஏதோ அடையிற அடைஞ்சு என்ஜாய் பண்ணுற அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தெரியுது அது பெரிய டேமேஜ் கொடுக்குறது அடக்கடவுளைங்கிற இது முதல்லயே நீ தடுத்துருக்கலாம் எப்படின்னா அது பெரிய லவ் அண்ட் கேர் நம்ம ஞானிகள் ரிஷிகள்லாம் முதலில் லவ் அண்ட் கேர் இனிஷியேட் செய்யப்பட்டவர்கள் குருகுலத்தில் அடுத்தவங்களை அந்நியமாக பார்த்ததில்லை சொசைட்டி அந்நியமாக பார்த்ததில்லை தன்னுடைய குடும்பம் தன்னோட சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் என்று பார்க்க வைக்கப்பட்டார்கள் குருகுலத்தில் பிளஸ் ராமாயணம் மகாபாரதம் நாடகங்களால் போதனைகளால் சொற்பொழிவுகளால் பெரியவர்களால் அப்படி டியூன் செய்யப்பட்டார்கள் அந்த மனநிலையில இருந்துட்டு ஒருத்தனால இந்த தவறை செய்ய முடியாது அப்படி தவறு செய்ய இயலாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் உம் இதெல்லாம் பண்பாட்டில் இருக்கிற கட்டமைப்பு இன்னும் சுருக்கமான வார்த்தையில சொன்னா அவர்கள் எல்லாம் தவறு செய்வதில் இருந்து காயடிக்கப்பட்டார்கள் இந்த வார்த்தைக்கு சில பேருக்கு பொருள் புரியும் ஆடு வளர்க்குற கம்யூனிட்டியில இந்த வார்த்தைகள் ஸோ அவர்கள் தவறு செய்பவர்களாக இருக்கும் நிலையிலிருந்து காயடிக்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன தவறு செய்ய இயலாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அப்புறம் ஆக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு திறமைகள் கொடுக்கப்பட்டன ஈவன் லௌகிக்கும் வித்யா அதுக்கு அப்புறம்தான் கொடுக்கப்பட்டது அப்ப வைதிக்கும் வித்யாவின் மூலமாக தவறு செய்ய இயலாதவர்களாக ஆக்கப்பட்டு பிறகு லௌகிக்கும் வித்யா கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு அப்ப என்னன்னா எங்கெல்லாம் தவ மிஸ்டேக் நடக்க ஆம் நடக்கிறதுக்கு மனித சமுதாயத்திற்கு யாருக்காவது ஆம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த ட்ராக்கை புரிஞ்சுக்கிட்ட உடனே பின்வாங்கிடுவாங்க பின்வாங்கி பின்வாங்கி போயிடுவாங்க அப்புறம் சௌகரியங்களை ஏற்படுத்தும் பொழுதும் ஃபியூச்சர் டெஃபெக்ட்ஸ்லாம் வரது வாய்ப்பு இருந்தால் அதுக்கு தான் அதுக்கு இப்போ உதாரணமாக வில் வித்தையே கூட ஈஸியாக சொல்லிக் கொடுக்கல அதுக்கு தேவையான முதல்ல வழிபாட்டை சொல்லிக் கொடுப்பாங்க மந்திரங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கு தேவையான மெடிடேஷன்ஸை கற்றுக் கொடுப்பாங்க மனக்கட்டமைப்பை கொடு கற்றுக் கொடுப்பாங்க இதனால் சொசைட்டிக்கு வரக்கூடிய சாதக பாதகங்களை கற்றுக் கொடுப்பாங்க எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுப்பாங்க பாதிப்பு இல்லாமல் எப்படி கையாளுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க அப்போ பாதிப்பு இல்லாமல் கையாளுவதற்கு தேவையான மனநிலையை ஏற்படுத்துவாங்க தனக்கு பாதிப்பு வந்தாலும் சரி இதன் மூலமாக மற்றவங்களை நான் பாதிப்பு உண்டாகிற வகையில் இதை நான் கையாள மாட்டேங்கிறதுக்கு தேவையான வாக்குறுதியை ஏற்படுத்துவாங்க அதுக்கு சத்தியம் அதுக்கப்புறம் தான் அந்த வெப்பனை கையாளுறது கற்றுக் கொடுப்பாங்க இல்லைன்னா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அப்படிதான் பிரம்மாஸ்திரம் அந்த மாதிரி பல பல அஸ்திரங்கள்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க முடியும் ஆனால் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முதல்ல இப்போ ஆண்டு கணக்கில் ஒருத்தனுக்கு மனநிலையை தயார் பண்ணி டெக்னாலஜி கொஞ்ச நாள் தான் தேவைப்படும் ஆனால் மனசு இந்த சத்தியத்தெல்லாம் மீறாதவனை ஆக்கிறதுக்கு தான் அதிக காலம் தேவைப்படுது அப்படி அவரை பக்குவப்படுத்திட்டு அப்புறமேலுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க அந்த அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுனால தான் ஏக்கலைவன்ட்டேருந்து அந்த கலையை அவர் வந்து ரிட்டர்ன் வாங்க வேண்டியது துரோணாச்சாரியார் ஏன்னா அந்த சத்தியம் பண்ணிக்காத ஒருத்தன்ட்டேருந்து ஒருத்தன்ட்டு அந்த க கலை இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு அதனால இதெல்லாம் இந்த அளவுக்கு விளக்கமாக நூல்களில் எழுதப்படாததனால் ஏன் எழுதப்படவில்லை என்றால் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தது எழுதி வைக்க தேவையில்லாமல் இருந்ததுனால் எழுதி வைக்கல அப்படி எழுதி வைக்கப்படாதனால இன்னைக்கு அதெல்லாம் தப்பாக புரிஞ்சு இதெல்லாம் மறைச்சிட்டாங்க இதெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம் ஆட்கள் வந்து பல விஷயம் டெக்னாலஜியெல்லாம் மறைச்சதுக்கு காரணம் தகுதி இல்லாதவங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு தெளிவாக இருந்தார்கள் ஏன்னா இந்த சத்தியத்தினால் இந்த சத்தியத்துக்கு அவங்க கட்டுப்பட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிந்திருந்தது வைதிக்கம் நாலேஜ் இருந்தது அதனால் அவர்களே அவர்களே கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டார்கள் யாரும் மிரட்டல்ல யாரும் கொலை பயன்படுவான் படுவா அப்படின்லாம் ஒன்றும் பயமுறுத்தியும் வைக்கலை அவர்கள் மனசாட்சியுடன் வாழ்ந்தார்கள் அதனால் உண்மைக்கு பயந்திருந்தார்கள் அப்படி அதுதான் இந்த ஸ்லோகங்களில் ஞாபகப்படுத்திட்டு இருக்கார் சுருக்கமாக அப்படி அதனால் அவர்கள் மேலான நிலை அடைவதில்லை சுகத்தையும் அடைவதில்லைன்னு இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார் இருபத்தி நாலில் ஆகவே உனக்கு இவ்வுலகில் செய்யத்தக்கது செய்யத்தகாதது எது என்று நிர்ணயிப்பதில் சாஸ்திரம்தான் சான்று ஆகும் பாருங்கள் மிகப்பெரிய சேலஞ்சிங் வேர்ட்ஸ் இதை வந்து வெளியில் சொல்லவே முடியாது ஆனால் இது உண்மை இது நூற்று நூறு சத்தியம் இது யாரும் உனக்குன்னு சொன்னால் அர்ஜுனருக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அத்தனை மனிதர்களும் சரி ஃப்ரீ வில்னு இருந்தால் அது இந்த லோக்கத்திலேயோ எந்த லோக்கத்திலேயோ ஃப்ரீ வில்னு இருந்தால் அவனுக்கு உள்ள ரூல் இதுதான் இது வந்து அவன் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் இதுதான் உண்மை அப்போது இந்த உலகத்தில் செய்யத்தக்கது செய்யத்தகாததுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு வைதிக்கம் நாலெட் இல்லாமல் சாஸ்திர நாலெட் இல்லாமல் முடிவெடுக்கவே முடியாது யாராலையும் யார் என்ன முடிவெடுத்தாலும் அது ஒருவேளை நன்மையை கொடுத்து இருக்கலாம் நன்மையை கொடுத்து இருந்தாலும் அது பின் விளைவை கொடுக்கக்கூடியவைகள் இப்போ உதாரணமாக நேற்று பார்த்தோமே அந்த டாக்டர் கதை அந்த டாக்டர் வந்து இந்த அம்மாவை காப்பாற்றி அனுப்புனார் அது பார்க்கறதுக்கு நன்மை மாதிரி இருக்கு இந்த மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு டாக்டரால் காப்பாற்றப்பட்டு அடுத்த வாரம் மருமகள் தோற்கலைப்பான் அப்போ நீ நினைச்சுக்கிட்ட நீ உனக்கு அந்த அந்த பெரிய டாக்டருக்கு ஜப்பான் டாக்டருக்கு இது தெரியாது அவரை பொறுத்தவரை திருப்தியா போறாரு நான் ஒரு ஆளை காப்பாத்திட்டேன்ட்டு ஆனா இது பார்த்தா சைடு எஃபெக்ட் இருக்கு அப்போ ஒரு செயலை செய்யறதா வேண்டாம நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களை டேட்டா வச்சுக்கிட்டு மட்டும் நீ முடிவெடுத்தீங்கன்னா அது பின் நல்லது கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அது பின் விளைவுகளை உடையது அதை நீ அப்படி முடிவு பண்ண முடியாது அதெல்லாம் விளக்க முடியாது நான் இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஸ்கூல் டீச்சர்லாம் நினைக்கிறாங்க நான் வந்து பையங்களை நல்ல ரிசல்ட் கொடுக்குறேன் நிறைய ஸ்கூல் நினைக்குது அதெல்லாம் மிகப்பெரிய ஆம் பண்ணிட்டு இருக்குது அந்த ஸ்கூலும் டீச்சர்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த டீச்சர்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க இத்தனை பேர் வாழ்க்கையை வீணாக்கிட்டு நீங்க பாருங்க படிக்காதவங்க எழுத படிக்க தெரியாதவங்க தற்கொலை பண்ணிக்கிறதே கிடையாது எழுத படிக்க தெரியாதவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட சதவீதம் எடுங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட சதவீதம் எடுங்க ஏணி வச்சாலும் எட்டாது எழுத படிக்க தெரியாதவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறதே கிடையாது ஏன்னா எந்த அளவுக்கு படிக்கிறானோ ஒருத்தர் இன்னும் இன்னும் நல்லா படிக்க படிக்க இன்னும் தன்னம்பிக்கை போகுது ஏன்னா இந்த இந்த எஜுகேஷன் அப்படி டிசைன் செய்யப்பட்டுள்ளது ஆனா குருகுலத்துல படிச்சோம் அப்படி ஆகல குருகுலத்துல படித்தோம் ஆமா இன்னும் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருந்தது ஏன்னா அந்த எஜுகேஷன் டிசைனிங் அப்படி இந்த எஜுகேஷனுடைய மெத்தாடாலஜி தவறு ஆனா இதை வந்து இன்னைக்கு திணிக்கிறாங்க நல்லது செஞ்சுதான் நினைச்சு கவர்மெண்ட்டும் நல்லது செஞ்சால் நினச்சது பள்ளிக்கூடம் நல்லது செஞ்சால் நினச்சது டியூ டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே டியூஷன் மாஸ்டர்ஸும் நான் பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பெரிய நன்மை செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கிறாங்க அப்பட்டமான துரோகம் பண்ணுறது பூரா ஆனால் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த உண்மை புரியணும்னா அதுக்கு ஒரு ஃபைல் தேவைப்படுது அந்த ஃபைல் இல்லாமல் இந்த விஷன் வரவே வராது அது என்ன ஃபைல் அதான் வைதிக்கம் நாலெட்ஜுங்கிற ஃபைல் அந்த டேட்டா இல்லாமல் இது புரியவே புரியாது என்னது பேசுறது இது ரொம்ப சிக்கலான இடம் இந்த இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான இடம் இதை வெளியில் யாராவது ஒருத்தர் படித்தா எல்லாம் இது வந்து நம்மளையும் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மாதிரி ஃபெனட்டிக்னு நினைப்பாங்க அடிப்படைவாதிகள் இவங்கெல்லாம் குறுகிய மனம் உடையவர்கள் சிற்றறிவுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க வேற வழி இல்லை அப்படின்னா என்னென்னா இந்த புஸ்தகம்லாம் அவங்க கைக்கு கிடைக்காம பார்த்துக்கணும் அதனால தான் தானா படிக்க கூடாதுன்னு அதனால தான் நான் சொல்றது இது ஒன்று நான் இது இது ஒரு திமிர் பிடிச்ச வார்த்தை மாதிரி இருக்கும் ஆனால் இது இப்படி பேசுறது தான் அவங்களுக்கு செய்கிற ஹெல்ப் இதை நம்ம கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டு ஆன்மீகவாதிகள் புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டு பண்பாட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த வாக்கியத்துக்கு பொருள் இந்த வாக்கியம் இப்படி தான் என்னால் பேச முடியும் என்னை பொறுத்தவரை இப்படி பேசுறது ரைட் என்னன்னா ராமாயணமோ மகாபாரதமோ புராணங்கள் இத்திகாசங்கள் வேதங்கள் இங்கே உள்ள நாலடியார் திருக்குறள்லாம் ஒன்றும் பொது சொத்து கிடையாது இது என் வீட்டு சொத்து என் பாட்டம் வீட்டு சொத்து இது எனக்கு சொந்தமானது இதை நீ எடுத்து படிக்கணும்னா நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இது என் வீட்டு சொத்து என் வீட்டு என் வீடுங்கிறது புறம்போக்கு கிடையாது என் வீட்டு போட்டு பெட்ரூமில் ரோட்டில் போகிறவங்களாம் தூங்க முடியாது அப்படிதான் இது என் வீட்டு போய் பூஜை அறைங்கிறதுக்காக ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே உட்காந்து தண்ணி அடிக்க முடியாது அப்படிதான் சார் இது அப்படிதான் நான் பார்க்குறேன் என் பாட்டை எனக்காக சொன்னது என் பாட்டை கொடுத்த சொத்து சில சொத்து தங்கமாக இருக்குது சில சொத்து நிலமாக இருக்குது சில சொத்து வண்டி வாகனங்களாக இருக்குது சில சொத்து நாலெட்ஜாக அதனால் இது எனக்கு உள்ளது இது உனக்காக சொல்லப்படலை முதல்ல அதனால் நீ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத தயவு செஞ்சு இதை சொல்ல தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இதை பற்றின சரியான அறிவு வந்துருக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அறிவு பற்றாக்குறை இருக்குது அது எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் இப்படி தான் இருக்குது ஏன்னா இது வெளியில் இருக்கிறவங்களாம் படித்து பார்த்துருக்கு தேவையில்லாத விமர்சனம் அதே போல் இன்னொரு பாட்டு இருக்குது தேவையில்லாத பாராட்டு ரெண்டுமே எனக்கு தெரிவிக்காது என் வீட்டு எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த சொத்தை பற்றி நீ பாராட்டவும் தேவையில்லை நீ குறை சொல்லவும் தேவையில்லை அவர் என்னுடைய நன்மைக்காக கொடுத்துருக்காரு எனக்கு எங்கள் தாத்தாவை பற்றி தெரியும் அது எனக்கு அவருக்கும் உள்ள அப்படின்னு நீ அதை பற்றி எதுவும் பேச தேவையில்லை அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் இதை சொல்கிறதுக்கு தைரியத்துக்கு மேலே அறிவு தெளிவு வேணும் அப்போதான் இந்த வரி புரியும் இல்லைன்னா இது ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மை உள்ள வரியாகவும் இவர் ரொம்ப குறுகிய கிருஷ்ணரையே வந்து ரொம்ப குறைச்சலாக தான் காட்டுவாங்க சென்டென்ஸ் ரொம்ப ஒரு அடிப்படை வகை போல அது என்ன சொல்றது ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி வெறி பிடிச்சவர் பரந்த மனசு இல்லாதவர் பரந்த அறிவு இல்லாதவர்னு இந்த சென்டென்ஸ் வந்து காட்டிட்டு போயிடும் எது இதை வேணா நம்ம வந்து செக் பண்ணலாம் இதை யாராவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காட்டி இந்த வரியை பார்த்து இந்த வரி கிருஷ்ணர் சொன்னது பகவத்கீதையில் இருக்குன்னு கூட சொல்லக்கூடாது இப்படிலாம் இந்து மதத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீ என்ன நினைக்கிறேன்னு காட்டணும் கண்டாப்படான்னு திட்டி விட்டுருவோம் கிருஷ்ணர் பேரை சொன்னால் கொஞ்சம் மரியாதையே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணர் பேரை சொல்லாம ஒரு சாமி இப்படி பேசினார் இது ரைட்டான்னு சொல்லணும் அப்போ தெரியும் என்னன்ட்டு இவ்வாறு தெரிந்து கொண்டு சாஸ்திர முறைகளில் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்களை ஆற்ற கடவாய் சாஸ்திர முறைகளில் சொல்லப்பட்டிருக்கும் மனப்பான்மையுடனும் ஆற்ற கடவாய் அப்போ சாஸ்திரம் எதை செய்யலாம்னு சொல்லுதோ அதை செய் எப்படி செய்யணும்னு சொல்லுதோ அப்படி செய் அப்படின்னு அவர் முடிச்சிருக்கிறார் அதனால இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்வியும் பொருளை படிச்சிடும் அப்பதான் நமக்கு புரியும் எங்க வரும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் ஓ கோச்சிக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஒன்பது கல்வி ஒன்பது மணிக்கு முடிக்கலாம் பெற்ற கல்வி வாழ்வினில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனுடன் தரட்டும் சொந்த குரு பரம்பரையின் சொந்த குரு பரம்பரை ஆசைகள் துணை வரட்டும் ஆசிரியர் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை ஒரு இறையே நிலை ஒரு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அலாம் வச்சிருந்தேன் இப்போ தான் ஐடியா வருது எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது டைமே தெரியல இது ரொம்ப சின்னதாக இருக்குது டைம் நான் வழக்கமாக ஒரு பெரிய கடியாக தான் பண்ணி வச்சுருந்தேன் அந்த இது கொடுத்துருக்கீங்க நல்ல வாங்கவே இல்லை இன்னைக்கு பார்த்து அதை வைக்க மாட்டேன் என்னங்க ரிஸ்ட் வாட்சுங்களா அது முடிஞ்சா வாங்கிட்டா நான் எப்படி அந்த மாதிரி கடியாக அந்த கையில் வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பேன் நாங்கள் இங்கே இதில் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்க்ரீனில் பெரிய கிடையாது சில நேரம் ஆன் பண்ணி வைக்கிறேன் இப்போ வந்து மறந்துட்டேன் நீங்கள் சொன்னது இப்போதான் ஞாபகத்துக்கு வருது சொல்கிறது கிளாஸ்